இதெல்லாத்தோட இதெல்லாம் குரான் ஆயிடுச்சு சோதர்களே இதெல்லாம் குரான் ஆயிடுச்சு நுனக்கு சோதர்கள் கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருந்தா அல்ல கேட்கலாம் குரான் மனிதர்களே உங்களுக்கு அறிவு இருந்தால் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும் என்று சொல்கிறீர்களே மிக ஞானம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே விஞ்ஞானம் என்றாலே பெரிய ஞானம் என்று அர்த்தம் பெரிய அறிவு என்று அர்த்தம் விஞ்ஞானம் என்றால் என்ன அர்த்தம் சோதர்களே பெரிய அறிவு மெய்யானம் தான் என்ன அர்த்தம் பெரிய அறிவு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் மெய்யானத்துக்கு அதே அர்த்தம் தான் மெய்யானத்துக்கு அதே அர்த்தம் தான் கிட்ட கிட்ட ஒரே அர்த்தம் தான் எழுத்துதான் வித்தியாசம் இதை சூபியாக்கள் நல்லவர்கள் வச்சுக்கொண்டாங்க அதை உலக ரீதியாக வச்சுக்கொண்டாங்க பேர் தான் மாத்தி வச்சுக்கிட்டாங்களே தவிர ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆனாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆனாலும் சும்மா நுனக்கிசு வில்ஹல் சொல்றான் ஒரு அளவுக்கு உங்களை நான் வளர்த்துக் கொண்டே வருகிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் தான் வளர்க்கிறான் தாயினுடைய வயிற்றிலே அவன் தான் வளர்த்தான் தாயினுடைய வயிற்றிலே அவன் தான் வளர்த்தான் நன்றி செய்ய மறந்துவிடக் கூடாது நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக உங்களை நான் வளர்த்தினேன் என்று சொல்றான் வளர்த்துக்கிட்டே வந்தான் வளர்த்துக்கிட்டே வந்தோம் உலகத்துல பிறந்துட்டோம் உலகத்துல பிறந்துட்டோம் பிறக்கும் போதும் அல்லதான் பிறக்க வைக்கலாம் இந்த உலகத்துல யாரும் பிறக்க வைக்கிறது இல்லை பிறக்கிற நேரம் யாருக்கும் சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் பிறக்க வைக்கிறோம் சொல்லி அது எப்படி சொன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு தைரியம் ஆயிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராயிட்டா இப்ப அதை சீக்கிரமா வெளியே தள்ளுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம் அவ்வளவுதான் குழந்தை குழந்தை பிறக்க தயாராகாத குழந்தைய பிறக்க வைக்க உலகத்தில் யாரால முடியாது டாக்டர் போனோம் குளுக்கோஸ் போட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு சீக்கிரம் இருந்துச்சு அப்படி இல்ல அது பிறக்கிற நேரம் தான் எப்படி உதாரணம் சொல்லிட்டுங்களா இருக்கு நல்லா இல்ல அசியமா இருக்கு ஆனா கூட பீஷாப்புக்கு போனாரு உடனே வரல கொஞ்சம் முக்க நேரம் வந்துருச்சு பாத்தியா நான் பீஷா போற வச்சுட்டேன் அதே போல டாய்லெட் போனாரு வரமாட்டேன்டுச்சு கொஞ்சம் மழை சிக்கல் இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ சிக்கல் மகா பெரிய சிக்கல் மலச்சிக்கல் தான் யாருக்காவது மலச்சிக்கல் உள்ளவங்கள கேட்கணும் மூணு நாள் ஆச்சுங்க என்னங்க சாப்பிட்டுங்களா வெளிக்கு போய் அவர் படுற பாடு பார்க்கணும் அதுக்கு என்னென்ன மருந்து சாப்பிட்டாலும் போகல போறவருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது போறாதவருக்கு அதே கவலை இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப வெளிக்கு வரும் எப்ப வெளிக்கு வரும் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஆக்கிடுறான் சகோதரர் இவர் போற வெளிக்கு வரல நாம என்ன செய்வோம் வெளிக்கு வராதவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் முக்கிறார் வந்துருச்சு என்னோட சாமர்த்தியம் சகோதரர்களே அது ஏற்கனவே வர தயாராக வருகிறதே தவிர இவருடைய சாமர்த்தியம் இல்லை இதே போல உலகத்திலே யாருடைய சாமர்த்தியத்தாலும் குழந்தை பிறப்பதில்லை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அஹ்ரஜக்கும் நிம்புத்தூனி உம்மகாத்திக்கும் அல்லாஹ் வெளியேற்றினான் நீங்களாக வெளியேறவில்லை அகரஜக்கும் அல்லாஹ் வெளியேற்றினான் மின்புத்தூனி உம்மகாத்திக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து ஆக அல்லாஹ் வெளியேற்றினான் நாம பிறந்துட்டோம் பிறந்த தேதி பிறக்கிற நேரம் பிறந்த தேதி அல்ல நிர்ணயிச்ச தேதி நம்ம வாப்பா உமா நிர்ணயிச்ச தேதி இல்லை பாப்பா உமா நிர்ணயிச்ச தேதி இல்லை அப்படி தேதி ஆயிருந்தா அப்படி அப்படி நிர்ணயிச்சுக்கிறதா இருந்தா நல்ல தேதி என்ன செய்யறாங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் அப்படி பிறந்திருக்கலாம் தேதி கணக்கு வைக்கிறது லேசு எனக்கு முடக்கான தேதியில பிறந்துட்டு தேதி மறந்து போகுது திருப்பி மறந்து போகுது கரெக்டா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் மத்தியானம் பன்னெண்டு மணி லேசு ஞாபகம் வைக்கிறது அப்படி பிறக்க முடியாது அப்படி பிறக்கிறது இல்லையே அகரனுக்கும் அவன் வெளியேற்றினான் சரி பிறந்த பிறகு அல்ல வளர்த்து கொண்டே வருகிறான் ஒன்னே காலடி இருக்கிற குழந்தை ஒன்னே காலடி இருக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம வளர்த்தியது யார் சோரா சால்னாவா முருங்கைக்காயா வெண்டைக்காயா பாவக்காயா மிளகாயா எது வளர்த்தியது சோழர்களே ரப்புல் ஆலமீன் அலமது இல்லாஹி ரப்புல் ஆலமீன் மனசுல சொல்லணும் மாவீரன் அவன் தான் எவன் அல்லாஹ் வளர்க்கிறான் நம்புகிறானோ அவன் மாறியன் எவன் உலகத்தால் வளர்கிறேன் பணத்தால் வளர்கிறேன் சோற்றால் வளர்கிறேன் என்று அவன் சொன்னால் அவன் சோற்றால் அடித்த பிண்டம் அவனுக்கு உலகமும் தெரியவில்லை அவனுக்கு ஆகரத்தும் தெரியவில்லை அவனுக்கு துனியாவும் தெரியவில்லை அவனுக்கு மறுமையும் தெரியவில்லை அவனுக்கு வாழவும் தெரியவில்லை அவனுக்கு சாகவும் தெரியவில்லை தெரியுமானால் இவைகளை எல்லாம் புரிந்தவர்கள் மூமின்கள் தான் வளர்த்து கொண்டே வருகிறான் ஒரு நிலை வந்து விடுகிறது அந்த நிலை வந்த பிறகு ஒரு சாதாரணமா சொல்றாங்க உடல் வளர்ற காலம் இருக்கு பாருங்க அது இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு எலும்பு வளர்றதில்லை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு கூட எலும்பு வளர்ச்சி முடிஞ்சிருது அந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டுல என்ன உயரம் இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் இருப்பாங்க அதுக்கு மேல உயரம் ஆயிரம் ஆகிறது இல்லை அநேகமா இதை தப்பித்தவரி ஆனா அது வேற விஷயம் அவ்வளவு வரைக்கும் தான் எலும்பு வளரும் அதுக்கு பேர குறுக்குல வேணா வளரலாம் ஆளு மோட்டார் வாங்கிட்டு போலாம் அதுவும் சிலருக்கு தான் சில பேர் பார்த்தா என்னவா இருக்கிறாருங்க மோட்டமா இருக்கிறது இல்ல அந்த பத்தொன்பது இருபதுல என்ன இருந்தாரோ அப்படியே இருக்கிறார் என்னங்க கல்யாணம் ஆனா ஆயிடுவாருன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் கல்யாணம் ஆனவங்க டபுள் ட்ரிபிள் ஆகிறவங்க இருக்கிறாங்க சில பேர் கல்யாணம் ஆன பிறகு அப்படியே சோக பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுறாங்க என்னங்க ஆச்சு கல்யாணம் ஆச்சுங்கிறாரு அவர் கல்யாணம் ஆகி அப்படி ஆனாரு இவர் கல்யாணம் ஆகி இப்படி ஆனாரு ஏன்னு கேட்டா அலந்து இல்லா ரப்பில் ஆளுமின் வளர்த்துறவன் அவங்க தேக்கிறவனும் அவன் இவர்கள் கையை கொடுத்தரல இதுக்கு பிறகு இவருடைய அறிவு வளர்ச்சி நாற்பது வயசு வரை அறிவு வளர்ச்சி நாற்பது வயசு வரை எல்லா உறுப்புகளுடைய உயர்வு பெறுதல் நாற்பது வயசு வரை இருபதோட நின்றது பிறகு அது முத்த ஆரம்பிக்குது இருபதுக்கு பிறகு அது முற்ற ஆரம்பிக்கிறது எந்த வயசு வரை நாற்பது வயசு வரை நாற்பது வயசுக்கு பிறகு சும்மா எப்படி சிறு குழந்தையில் இருந்தாலும் மனிதரை அல்லாஹால ரிவேர்ஸ் கொண்டு வருகிறான் தன்கீஸ் என்றால் ரிவேர்ஸ் அர்த்தம் தன்கீஸ் என்றால் ரிவேர்ஸ் மனிதனே எல்லாம் ரிவேர்ஸ் கொண்டு வர்றான் நாற்பதுக்கு பிறகு எல்லாம் குறைய ஆரம்பிக்குது பலம் குறையுது உடல்ல சக்தி குறையுது உடல்ல பார்வை குறையுது கண்ணுல கேள்வி குறையுது காதுல இதே மாதிரி எல்லாம் குறையுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது பிறகு உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா எந்திரிங்கன்னா அத்தா கொஞ்சம் கை கொடுங்கிறாரு அப்பதான் எந்திரிப்பாரு இல்ல அசா இப்படி ஆயிருந்தா இல்லீங்களா எப்படி சின்ன குழந்தையில தவந்துகிட்டு இருந்தாரோ அது போல அல்ல ரிவேஷ் கொண்டு வந்துடுறா இவரை தவக்க ஆரம்பிச்சிடறான் அது மட்டுமில்ல சோதர்களே அறிவும் அதான் அந்த அறிவு குறைஞ்ச அனுபவ அறிவு இருக்கும் ஆனால் உண்மையான ஒரு அறிவு இருக்கிறதே அது நாற்பது வயசு வரைக்கும் தான் வளரும் அதுக்கு பிறகு அனுபவ அறிவு வேண்டுமானால் வளருமே தவிர அந்த அறிவு குறைய ஆரம்பிக்கிறது பார்வை குறையுது அதனாலதான் நாற்பது வயசுக்கு பிறகு முந்தையெல்லாம் சொல்லுவாங்க முந்தைய இப்ப சின்ன வயசுல கூட கண்ணு போயிருது சின்ன வயசுல கூட கண்ணு குறைய ஆரம்பிச்சிருது அதனால டெஸ்ட் பண்ணி சின்ன பையன் அவனுக்கு எனக்கு கண்ணு சரியா தெரியலேன்னு சொல்லக்கூட தெரியாது அந்த வயசுலயே கண்ணு அடி போட்டிருக்கான் இந்த மாதிரி சின்ன வயசுல கண்ணாடி போடுறதெல்லாம் இருக்குதுங்களே இது அந்த பையன் செய்த குத்தம் இல்ல பையனோட பாப்பா அம்மா செஞ்ச குத்தம் அதோட பிரதிபலிப்பு இங்க வந்திருக்கு அது அங்கதான் பிரதிபலிக்கும் அவர்களுடைய உடல் இது இங்க பிரதிபலிக்குது நாற்பது வயசுல இயற்கையா பார்வை குறையும் அதனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ சாலேஸ்வரம் சாலேஸ்வரம் சொல்லுவாங்க நாற்பது வயசுல பார்வை குறையிறது சாலேஸ்வரம் சொல்லுவாங்க சாலீஸ்னா நாற்பது உருதிலே நாற்பது தான் ஹிந்திலே தான் சாலீஸ்னா நாற்பது சாலீஸ்வரம் சாலீஸ்ல வயசு நாற்பது நாற்பது ஆகும் போது அல்லா கொடுக்கிற வரமா இது பார்வை குறையுது அதனாலதான் அது சாலேஸ்வர் வந்து சமையல் சொல்லுவாங்க அது சாலிஸ்ல அல்லா கொடுக்கிறது நாற்பது வயசுக்கு பிறகு குறையுது அல்லா சொல்ல நான் திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வர்றேன் நீங்க யாராவது முன்னால போய் காட்டுங்க நாற்பதுக்கு பிறகு இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஞ்ஞானி அல்லது ஏதாவது ஒரு விஞ்ஞானி அல்லது ஏதாவது அறிவு படைத்தவன் ஏதாவது ஒரு மேதாவி உலகத்தையே நான் ஆளுவேன் என்று சொல்லுகிற மனிதன் நான் அணுவை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற மனிதன் நான் அணுவை பிறந்த அதிலே சக்தி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் அதை நியூட்ரான் கண்டுபிடித்து விட்டேன் அது அது கண்டுபிடித்து விட்டேன் இது கண்டுபிடித்தேன் எல்லாம் சொல்லுகிற மனிதன் உன்னுடைய நாற்பது வயசுக்கு பிறகு கொஞ்சம் முன்னேறி காண்பி வளர்க்கலாம் அறுபது வயசுக்கு பிறகு நீ முன்னேறி காண்பி பார்க்கலாம் எழுபது வயசுக்கு பிறகு நீ முன்னேறி காண்பி பார்க்கலாம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் சும்மா நக்கி சோகர்கள் மனிதரே அவருடைய சீழ்ச்சியை நான் பின்னரே கொண்டு வருகிறேன் நினைச்சு கொண்டு வருகிறேன் எனவே சோதர்களே அல்லாஹால மனிதரை உருவத்திலும் மற்ற வகைகளிலும் ஒரு அளவுதான் படைத்திருக்கிறான் பலகீனமாக படைத்திருக்கிறான் ஒன்று நான் சொல்ல வருகிறேன் மனிதனுடைய அறிவையும் அல்லாஹால ஒரு அளவாகத்தான் படைத்திருக்கிறான் எல்லாம் மனிதனுக்கு தெரிந்து விட முடியாது எப்படி பார்வையில எல்லாத்தையும் பாத்திர முடியாதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கண்ணுக்கு தெரியும் அதுவும் சட்ட சட்டை தான் கண்ணுக்கு தெரியும் சட்டுக்குள்ள எங்களுக்கு தெரியாது அதுக்கு பின்னால் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் தெரியுது அதுக்கு பின்னால் கழுத்து தெரியுது அதுக்கு பின்னால தலை தெரியுது அதுக்கு பின்னால் தொப்பி தான் தெரியுது ஒண்ணும் தெரியல இங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்திருந்தாலும் சரி ரெண்டாயிரமா இருந்தாலும் சரி இருபதாயிரமா இருந்தாலும் சரி ரெண்டு லட்சமா இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் தெரிய போறதில்லை அங்குள்ளவங்களுக்கு என் தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அங்குள்ளவங்களுக்கு என் முகம் தெரிய போறதில்லை அவ்வளவுதான் நம்முடைய பார்வை நம்முடைய பார்வைக்கு எல்லை அவ்வளவுதான் அதே போல கேட்கிற சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு பேசுற சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு ஒரு ஒரு எழுத்து தான் ஒரு நேரத்துல சொல்லலாம் ஒரே நேரத்துல ரெண்டு எழுத்து சொல்ல முடியாது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் முதல்ல பே சொல்லணும் அப்புறம் சீன் சொல்லணும் அப்புறம் மீன் சொல்லணும் மூணே ஒன்னா சொல்லுங்க பாப்போம் மூணே ஒரே நேரத்துல சொல்லணும் இல்ல ரெண்ட ஒரே நேரத்துல கேட்கணும் நான் ஒண்ணு பயான் பண்ணணும் அந்த மைக்கில் இவர் பயான் பண்ணணும் நீங்க என்ன ஆவீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து பயான் பண்ணா முன்னாளுக்கு என்ன வாங்க ரெண்டையும் கேட்க முடியாது ரெண்டு சத்தமே வழங்க முடியாது ஒரு நேரத்துல ஒண்ணுதான் கேட்க முடியும் காது ரெண்டு இருக்கும் ஆனா கேட்கறது ஒண்ணு கண்ணு ரெண்டு இருக்கும் ஆனா பாக்குறது ஒண்ணு அது ஒரு அளவுதான் கேட்கறது ஒரு அளவுதான் அதே போல சோதரர்களே நம்முடைய அறிவு கண்ணாகத்தால ஒரு எல்லை வைத்திருக்கிறார் இன்னொன்று கண்ணால பாக்கிறத கண்ணால தான் பார்க்க முடியும் கண்ணால பாக்கிறத காதால பார்க்க முடியாது காது பார்க்காது கண்ணு கேட்காது காது பார்க்காது கண்ணு கேட்காது அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இது இந்த வேலை தான் செய்யும் நல்ல நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் அந்த வேலை தான் அது செய்யும் அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சா சால்னா உரப்பு சரியா இருக்கான்னு பாக்கலாம் சால்னாவுக்கு என்னங்க சொல்ல மாட்டேங்க எங்க வச்சு பார்க்கணும் ஒருத்த கண்ணுல வச்சு பார்த்தான் இதே போலதான் சகோதரர்களே வாழ்க்கையில வியாபாரம் இந்த இந்த வியாபாரம் செய்யலாமா இல்லையான்னு உலக மக்களிடத்துல கேட்கிறவன் சால்னாவுக்கு உரப்பு கல் வச்சு பார்த்தவ மாதிரி எந்த வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடாது முகமது ரசூல்லாட்ட கேட்கணும் நான் எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது அது தன்னோட அறிவிட்டு கேட்க கூடாது அந்த அறிவு என்ன கொடுக்கல நம்ம அறிவு சொல்லும் ஆசைப்படி சொல்லும் நம்ம அறிவு ஆசைப்படி சொல்லும் அதனால யார்கிட்ட கேட்கணும் முகமது இல்லாட்ட கேட்கணும் லுங்கி கட்டுறோம் இங்கே கட்டுறோம் இல்ல பேண்ட் போடுறோம் எது வரைக்கும் இங்க இருக்கணும் தரகூட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இருந்தா தான் பார்த்தா பந்தாவா இருக்கணும் அவர் கட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போகணும் இப்போ நிறைய பேர் அப்படி இருக்காங்க கரண்ட கால கீழே தொங்கிட்டு இருக்கோம் அது பாட்டு அப்படி இதுல என்னங்க இருக்கு வேஷ்டி தானே லுங்கி தானே கைதி தானே கொஞ்சம் கீழே இறங்கி தான் என்ன இருக்கு ஆனா சொன்னார்கள் சூழ்நிலை சொல்லலாலே சொல்லும் மண் ஜர்ரை தாரஹூ யார் தன்னுடைய கீழானை பெருமையாக தொங்க விட்டுக் கொண்டு போகிறானோ சொர்க்கத்தின் பக்கம் கூட போக பார்க்க மாட்டான் விளையாட்டு இல்லை ஒரு கைது கட்டுறதா இருந்தாலும் நம்முடைய ரசூல் சல்லா கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது நம்ம அறிவிட்டு கேட்க கூடாது கரண்டு காலுக்கு கீழே எது இருக்கிறதோ அது நரகத்துக்கு போகும் என்று சொன்னார்கள் கரண்டை காலுக்கு கீழே சோதரிகளே இது அமல் செய்யணுமானால் நாலு நாலு மாசம் நாற்பது நாள் அல்லாவுடைய பாதையில போய் தெம்புண்டாக்கிற சோதரர்களே நம்முடைய கல் இரும்பாக அல்லாவுடைய விஷயத்தை அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறதுல ரசூல் சொன்னபடி நடக்கிறதுல இப்ப நம்ம கல்வி எப்படி இருக்கு தெரியுங்களா பஞ்சு மிட்டாய் மாதிரி என்ன மிட்டாய் மாதிரி பாத்துருக்கீங்களா பஞ்சு மிட்டாய் மாதிரி அவ பார்த்த அவ்வளவு பெருசா தெரியும் அமுக்கனா கஷ்டம் வந்துருச்சு அப்படியே அமைங்க அப்படியே போயிடும் பஞ்சு மிட்டாய் மாதிரி இல்லை நம்முடைய இதயம் இமயமலையை விட பெருசா இருக்கணும் இமயமலையை விட உறுதியா இருக்கணும் சோதர்கள் ஈமானுள்ள இதயம் அல்லாஹருடைய அரிசி விளையாட்டில் நண்பர்களே இந்த உலக வாழ்க்கையிலோ அப்படியே போற போக்களே உலகத்துடைய தேவைகளை போற போக்களை செஞ்சுக்குங்க ஆனால் ஆகரத்துடைய விஷயத்தை இமயமலை போன்ற இரும்பு போன்ற இமயமலையாவது கல்லு நம்முடைய இதயம் இமயமலை அளவு இரும்பு அல்லாஹுடைய ஆணைகளை அல்லாஹுடைய உத்தரவுகளை உலகத்திலே நிலைநிறுத்துவது எந்த காரணத்தை கொண்டும் நாம் பின்வாங்க கூடாது சுண்ணத்துகளை எந்த காரணத்தை கொண்டு நாம் அதை லேசாக கருதக்கூடாது அதில் என்ன பிரதிபலிப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதுக்கு தான் சாதாரண ஒரு விஷயத்தை நான் உதாரணமா சொன்னேன் மா அஸ்வலம் காபையின் பகுப்பின்னால் கரண்ட காலுக்கு கீழே இருப்பது எங்கே போகும் நரகத்துக்கு போகும் இதுல என்னங்க பெரிய காரியம் தொழுகாதவன் நரகத்துக்கு போனா ஒரு அர்த்தம் இருக்கு ஜினாட்சி நரகத்துக்கு போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு திருநவ நரகத்துக்கு போனா ஒரு அர்த்தம் இருக்கு கொள்ளையடிச்சவன் நரகத்துக்கு போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு கைது கட்டணா கொஞ்சம் கண்ண காலுக்கு கீழே இப்ப சாதாரண உலகத்துல பாருங்க யாரும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அது எல்லாமே பேண்ட் போட்டா எப்படி பேண்ட் கண்ண காலுக்கு மேல யாரும் போடுறதே இல்லை கடந்த கால கீழே இருக்கணும் அதோடைய இயற்கை அமைப்பு அப்படி ஒருத்தர் சொல்றார் பேண்ட் கடந்த கால கீழே போடலாமா அப்படின்னு ஒரு பெரிய அதரத்தை கேட்கிறாங்க ஒரு பெரிய அஜரத்தில் கேட்கிறாங்க பேண்ட் கண்ட கால கீழே போட்டுக்கலாமா அப்படி அவர் பதில் சொல்லி இருக்கிறார் அந்த அஜரத் பதில் சொல்றார் பேண்டுடைய அமைப்பே அப்படித்தான் அதனால் போட்டுக் கொள்ளலாம் அப்படியே கட்டவனே முகமது ரசூல் சொன்னதுக்கு மேல ஒரு அமைப்பை சொல்லுவதற்கு உனக்கு எவன்தான் அதிகாரம் கொடுத்தான் உனக்கு யார் உரிமை கொடுத்தது எந்த உறுப்பு எந்த உடையானாலும் சரி கரண்ட காலுக்கு மேலதான் போடணும் மேலதான் போடணும் அது யார் சொன்னது ரசூல் சொன்னது இது என்னங்க இது என்னங்க பெரிய தப்பு இது எனக்கு பெரிய தப்பு என்று கேட்டால் சோதரர்களே இந்த துணியில தப்பு இந்த துணியில தப்பு கரடக்கால இல்ல தப்பு அது கீழே இருக்கிறதுல இல்ல தப்பு துணி எங்க வேணாலும் இருக்கட்டும் அதுல இல்ல தப்பு தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா அந்த கீழே போகும்போது இவருடைய மனசுல ஒரு பெருமை இருக்கு தன்னை பத்தி இவருடைய மனசுல பெருமை வருது ஏனென்றால் கரண்டைக்காலுக்கு கீழே யார் உடை உடுத்திக் கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு பெருமை இருக்கும் அதான் ரசூல்லா சொன்னாங்க மஞ்சர் இதாரகு புயலாக யார் பெருமையோடு தன்னுடைய கீழாடையை தாழ் தாழ்த்தி உடுத்திக் கொண்டு போகிறாரோ இப்ப யாராவது எனக்கு பெருமை இல்லைங்க நான் உறுதிட்டு போறேன்னு சொன்னா அடே பெருமை இருக்கோ இல்லையோ ரசூல்ல சொன்னாங்க கரண்ட கால கீழே இறங்கினா பெருமை வந்துடும் சொன்னாங்க அயன மேல ஏற்று பெருமை அல்லாவுக்கு சொந்தமானது பெருமை யாருக்கு சொந்தமானது சோதரிகளே கேளுங்க யாருக்கு சொந்தமானதுங்க பெருமை அல்லாவுக்கு சொந்தமானது அல் கிபிரியா ஒரு இதாயி அலாமத்து இதாயி வல் கிபிரியா இசாரி பெருமை என்னுடைய மேலாடை அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமை என்னுடைய மேலாடை கண்ணியம் என்னுடைய கீழாடை அல்லாஹ் தானே இருக்கிறார் அதெல்லாம் கேள்வி ஒரு கற்பனைக்கு அல்லாஹால நம்மை கற்பனை செய்ய சொல்லுகிறான் பெருமையும் கண்ணியம் எனக்கே சொந்தம் வேறு யாராவது கை வைத்தால் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவேன் இவன் கையில தான் கட்டுறான் இறக்கி கட்டுறான் ஆனால் அதனால பெருமை வந்தால் அது அல்லாஹனுடைய பெருமையில பங்கு கேட்கிறான் என்று அர்த்தம் எனவே அல்லாஹால நரகத்துக்கு அனுப்புவான் அதனால பெருமையில பங்கு கேட்க கூடாது கொஞ்சம் கையில் கேட்டுங்க என்ன பெருமை குறைஞ்சு போகுது நரகத்தை என்ன குறைஞ்சு போகுது வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்கிறவர்கள் உத்தியோகம் பார்க்கிறவர்கள் விவசாயம் பார்க்கிறவர்கள் வியாபாரம் பார்க்கிறவர்கள் ஆட்சி செலுத்துகிறவர்கள் தங்களுடைய அறிவை செலுத்துகிறார்கள் என்ன வியாபாரம் செய்யலாம் எப்படி செய்யலாம் தாங்களே முடிவு பண்றாங்க வியாபாரம் செய்யற நேரத்தில் தொழுகிற நேரம் வந்துருச்சு கடையில் உட்காரலாமா பள்ளிக்கு போலாமா தங்களை முடிவு பண்ணிக்கிறாங்க அல்லா சொல்லிட்டம் பாங்க சொன்ன பள்ளிக்கு வரணும் யார் எங்க இருந்தாலும் சரி அவர் சாதாரண தெருக்குற்றாளா இருந்தாலும் சரி அல்லது பூரா உலகத்தை அதிகாரம் செய்யற மாமன்னரா இருந்தாலும் சரி மஸ்ட் பாங்க சொன்னா பாய் பாய் பாய் எங்க புரியும் தயவு செய்து இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்காதீங்க நீங்க எந்திரிக்காம இருந்தீங்கன்னா இன்ஷால்லா நிறைய பேர் எந்திரிப்பாங்க பேர் சொல்லுவாங்க சும்மா எந்திரிக்காம இருந்தா அல்லாவுடைய பாதையில போறதுக்கு எந்திரிப்பாங்க சும்மா எந்திரிச்சா அல்லாவுடைய பாதையில போறவங்களும் எந்திரிக்க மாட்டாங்க இப்ப நீங்க எந்திரிக்காம இருக்கிறது மத்தவங்க எழுந்திருக்கிறது காரணமாகும் அதனால என்ன தேவை வந்தாலும் ஆக தேவை அடக்க முடியாத வந்தா ஒண்ணுதான் வரும் அதையும் கொஞ்சம் அடக்குங்க அது கொஞ்சம் முடியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் பெரிய விஷயம் இது இல்ல அதனால யார் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ கண்ணுக்கு தெரியுறீங்களோ தயவு செய்து அல்லாக்காக உங்ககிட்ட கேட்கிற பாருங்க தீனுக்கு உதவி செய்யறதுல இதுவும் சேர்ந்தது யாரு அல்லாவுடைய பாதையில போக பேர் சொல்ல போறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவியா இருக்க போறீங்க அதனால தயவு செய்து என்ன தேவை வந்தாலும் எந்திரிக்காதீங்க ஒருத்தர் எந்திரிச்சா இது சைத்தான் அதிசல வந்திருக்கு சைத்தான் ரத்தத்தை ஓடுறான் அதனால ஒருத்தர் எந்திரிச்ச உடனே சரி நம்மளும் போய் முதல்ல ஒது செய்துக்கிட்டு வந்துடலாமே அப்படித்தான் சைத்தான் கூப்பிடுவான் சைத்தான் போய் தீ குடிக்கலாம்னு கூப்பிட மாட்டான் என்ன சொல்லி கூப்பிடுவான் முதலே ஒது செஞ்சு வச்சுக்கலாம் அப்பதான் முன் சம்பளம் தொழுக முடியும் முதல் ஒது செஞ்சு வச்சா முன் சம்பளம் தொழுக முடியும் இது சைத்தான் சில சமயத்துல பல கோளாறு செய்யலாம் சகோதரர்களை நம்ம கூட எந்த நேரம் செய்யும் ஆகினா தயவு செய்து எழுந்திருக்காதீங்க அல்லாவுடைய பாதையில நிறைய பேர் இன்ஷால்லாம் போறதுக்கு பேர் கொடுப்பாங்க அவங்க எழுந்திருப்பாங்க இன்ஷால் ஆகையினால் நம்முடைய அறிவு ஒரு எல்லை வரை தான் வேலை செய்கிறது அந்த எல்லைக்கப்பாலை வேலை செய்யாது அந்த எல்லைக்கப்பாலை போகும்போது தான் எல்லா இடத்திலும் பாக்குறோம் நம்ம அறிவு இதை பாரு இது பாருன்றெல்லாம் சொல்லுது ஒரு கீழே ஏதாவது கிடக்குது இது கயிறா பாம்பா இதை மிதிக்கலாமா மிதிக்க கூடாதா அதெல்லாம் பாத்துங்க நீங்க பாத்துங்க எது மேல கால் வைக்கலாமோ வைங்க எது மேல வைக்க கூடாத வைக்காதீங்க கீழே முள்ளு கிடக்குது கால் வைக்காதீங்க அது உங்க அறிவை கண்ணே சொல்லும் உங்க அறிவே சொல்லும் உங்க கண்ணே சொல்லும் அதுக்கெல்லாம் பார்வை பயன்படுத்துங்க ஏதாவது அந்நிய பெண்ணை பார்க்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டால் அல்லது அந்நிய பெண்ணை பால் போஸ்ட்ல ஒட்டி இருக்கு அதை பாக்குற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டா இப்பவும் கண்ணு சொல்லும் நான் கொஞ்சம் பாக்குறேன் இப்ப அல்லாவுடைய ரெசல்ட் கேட்கணும் நான் பாக்கலாமா அல்லாட்ட கேட்கணும் நான் பாக்கலாமா அல்லா சொன்னா நீ பார்த்தா ஹராம் இங்க அறிவு சொல்றது கேட்க கூடாது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் சொல்றது கேட்கணும் அறிவு சொல்லும் பாருங்க சும்மா தானே பாக்குறோம் என்ன பாக்குறோம் சும்மா தானே பாக்குறோம் எல்லாரும் சொல்றதுதான் சும்மா தானே பாக்குறோம் எதுவும் சும்மா ஒண்ணு இல்லை சகோதரர்களே சும்மாண்டு எதுவும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் சும்மா பார்த்தேன் ஏப்பா பார்த்தேன் சும்மா பார்த்தேன் சும்மாண்டு ஒண்ணு இல்லை இன்னும் சொல்ல போனா சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையிலும் இல்லை சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையில உருதுல கூட இல்லை உருதுல சொல்லுவாங்க சுக்கேண்டு அது தமிழுக்கு செஞ்ச மொழிபெயர்ப்பை தவிர உருது பாஷையில சும்மாண்டு இல்லை அது மாதிரி வேற அரபி பாஷையில இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பாஷையில இருக்கிற மாதிரி தெரியல சும்மாங்கிறது ஏன்னா வேற பாஷைக்காரங்க எதுவும் யாரும் எந்த வேலையும் சும்மா செய்யறதே இல்லை நம்ம ஆளுதான் சும்மா செய்யறது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க சும்மா சும்மா என்னங்க இருக்கோம் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வேலை செய்வார்களா செய்யலாமா செய்யக்கூடாது ஆனாலும் அப்படியே நோக்கம் இல்லாமல் செய்தால் கூட ஒரு பார்வை அவர் சும்மா பார்த்தால் அந்த அந்த பார்வைக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படாமல் இருக்காது சகோதரர்களே ஏதாவது சும்மா கேட்டா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஏங்க நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாட்டு மனதுக்குள்ளே ஒரு எண்ணத்தை தூண்டி விடுகிற சோதர்களே ஹதீசில வந்திருக்கிறது அல் ஹிலா ருக்கையத்து ஷைத்தான் பாட்டு பாட்டு ஷைத்தானுடைய ஷைத்தானுடைய மந்திரம் எதுக்கு மந்திரம் ஜினாவுடைய மந்திரம் பாட்டு ஜினாவுடைய சைத்தானுடைய மந்திரம் ருக்கையத்து ஜினா ருக்கையத்து ஜினா ருக்கையத்து சைத்தான ருக்கையத்து ஜினா ஜினாவுடைய மந்திரம் பாட்டு கேட்கிறவன் மானசீகமான விபச்சாரியாக ஆகிறான் பிறகு முடிஞ்சா நிஜமா செய்வான் இல்லாட்ட கையால் ஆகிறவன் செய்ய மாட்டான் அது வேற ரொம்ப பேர் செய்யலைங்களே அப்படின்னா ரொம்ப பேருக்கு முடியலைங்க முடிஞ்சவன் செஞ்சா முடியாதோ மனசிலேயே நினைச்சு நினைச்சே உக்கி போனா உளுத்து போனான் இவனும் விபச்சாரி ஜிலல் ஐனை அந்நவர் நான் சொல்லறேன் நெசூல்லாய் சொல்லா சொல்றாங்க ஜிலல் ஐனை அந்நவர் கண்ணுடைய கண்ணுடைய பார்வை கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணுடைய விபச்சாரம் பாட்டை கேட்பது அல்லது அந்நிய பெண்ணுடைய சப்தத்தை கேட்பது காதுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுவது கையுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை பெண்ணை தொட்டாலும் சரி பெண்ணுடைய படத்தை தொட்டாலும் சரி உணர்வோடு தொட்டால் அது விபச்சாரம் கையுடைய விபச்சாரம் சோதர்களே வெறும் விபச்சாரம் என்பது உறுப்புகளால் நடப்பது மட்டுமல்ல இந்த சாதாரண பார்வையால் கூட நடக்கிறது எனவே அதையும் தடுக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் எனவே அறிவை அடக்கி உபயோகிக்க வேண்டும் அறிவை ஆசைக்கு அடிபணிந்ததாக ஆக்கக்கூடாது அல்ல அறிவு கொடுத்ததும் ஒரு அளவுதான் அந்த அளவையும் அல்லாஹனுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு உபயோகிக்க வேண்டுமே தவிர எங்கெல்லாம் நம்முடைய அறிவு சொல்லுகிறதோ அப்படியானால் இந்த உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள் மனித உரிமை என்ற பெயராலே ஒரு ஆண் பெண் சாதாரணமா பழகிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம நாடுல அவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக ஒரு ஆண் பெண்ணுடைய சுதந்திரமா அது ஒரு காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் இயற்கையாக ஆண் பெண் சிநேகிதமா இருக்கலாம் என்ன பிரண்டா அதுக்கு பேர் பாய் பிரண்டு பேர் என்ன பிரண்டுங்க இந்த கேர்ளுக்கு அது பாய் ஃப்ரெண்டு உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு அட பாய் ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில் அது பாய் ஃப்ரெண்ட் ஆயிருமே இது கூட தெரியல இது எங்க போய் சேரும் சோதர்களே உண்மையிலே இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது காமத்தினுடைய சுயநலம் ஆனால் இன்றைக்கு அதை கூட புரியாத மூடர்கள் அதை கூட புரியாத மூடர்கள் தான் உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அது ஒரு சுயநலம் தன்னுடைய காம வெளிப்பாட்டு சுயநலம் அதைத்தான் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள் எங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறார்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறார்கள் ஃப்ரீ லவ் என்று சொல்கிறார்கள் இல்லை அப்படி ஒன்று கிடையாது மனிதனுடைய உணர்வை மறைமுகமாக தன்னுடைய உணர்வை பூர்த்தி செய்வதற்கு அவன் கையாளுகிற ஒரு மோசடித்தனமான வார்த்தையை தவிர உண்மை கிடையாது அதிலே சோதர்களே ஆகையினாலே அல்லாஹும் அல்லாஹுடைய சொல்லும் பெண்களை மறத்து மறைத்து வையுங்கள் ஆண்கள் வெளியேறுங்கள் பெண்களை மூடி வையுங்கள் ஆண்களை வெளியே விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்ப இங்க உலகத்துல சொன்னாங்க இல்ல நீங்க பெண்களை உள்ள அடைச்சு வைக்க கூடாது பெண்களை என்ன செய்யக்கூடாதா உள்ள அடைச்சு வைக்க கூடாது இது பெண்களுக்கு செய்யற துரோகம் பெண்களுக்கு செய்யற அரியாயம் பெண்களுடைய உரிமையை நீங்கள் பால்படுத்துகிறீர்கள் என்றால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுடைய மூளை அப்படி வேலை செய்யும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு என்ன கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் பெண்களை சரிசமமா நடத்தணும் அடே உலகத்திலே எங்களை விட பெண்களை சரிசமமாக நடத்தியவர்கள் உலகத்திலே பிறந்ததும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை நான் அல்லாஹின் மீது ஆயிரம் தடவை சத்தியம் செய்து சொல்லுவேன் பலகுண்டமை சொல்லுவதை அலைகின்ற ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் குரான் இதை சொன்னான் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் அதே உரிமை இருக்கிறது للرجال نصيب مما ترك الوالدان والاقربون وللنساء نصيب مما ترك الوالدان والاقربون ஆண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு அமெரிக்காவில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு நூத்தி பத்து வருஷம் ஆச்சு அமெரிக்காவிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு நூத்தி வருஷம் நூத்தி பத்து வருஷம் ஆச்சு இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு யார் சொன்னது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று யார் சொன்னது பெண்களை அடக்கி வைக்கிறோம் என்று யார் சொன்னது பெண்களை சமமாக நடத்தவில்லை என்று உங்களுக்கு சமம் என்றால் என்னவென்று புரியவில்லை சமத்துவம் என்றால் என்னவென்று புரியவில்லை நான் தைரியமாக சொல்லுவேன் இங்கே இல்லை இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டாலும் நான் தைரியமாக சொல்லுவேன் நான் சாவதற்கு பயந்தவன் அல்ல நான் ஷஹீதாக விரும்புகிறவன் சகோதரர்களே நீங்களும் சொல்லுங்கள் நாங்கள் சாவதற்கு பயந்தவர்கள் அல்ல நாங்கள் ஷஹீதாக விரும்புகிறவர்கள் எங்களுடைய உயிர் எங்கேயும் போகத்தான் போகிறது போகட்டும் அல்லாவுடைய பாதையிலே போகட்டும் அதுவும் இந்தியாவிலே வேண்டாம் அல்லாஹுடைய பாதையிலே அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவிலே என்னுடைய கபர் இருக்க வேண்டும் நாளைக்கு இடத்திலே நான் சொல்ல வேண்டும் யா அல்லா உன்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டு நான் நாடுகளாக போனேன் என்று சொல்ல வேண்டும் கயாமத்தில் என்ன கொண்டு போக போகிறோம் சோதர்களே இந்த பாக்கெட்டில் இருக்கிற காசா இந்த ஜோபில் இருக்கிற பரசா இந்த போட்டு இருக்கிற ஜுப்பாவா சோதர்களே வெறும் கவல் துணி வரும் அதுவும் அதுவும் கரையில் சென்றுவிடும் சகோதரர்களே அல்லாஹிடத்திலே கொண்டு போறதுக்கு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவதற்காக இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடு இருக்கிறது அல்லவா அதற்காக நம்முடைய உடல் பொருளாலே நம்முடைய நடையாலே நம்முடைய பேச்சாலே நம்முடைய பார்வையாலே நம்முடைய நேரத்தாலே நாம் சுற்றி திரிந்து விரிவி விரிவாக இதை கொண்டெல்லாம் எதுவும் நடக்காது நடக்குமோ அல்லாஹ் கொண்டு நடக்கும் அவன் தாக்குகிறான் அவன் தாக்குகிறான் யுஷ்வீனி அவன் சிவா தருகிறான் அவன் சுகம் தருகிறான் அவன் வியாதியாக்குகிறான் ரிஸ்க் அவனுடைய கையிலே இரணம் அவனுடைய கையிலே மரணம் அவனுடைய கையிலே எதற்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் காப்பாற்ற நினைத்தால் முழு உலகம் சேர்ந்து நம்மை அழிக்க முடியாது அல்லாஹ் அழிக்க நினைத்தால் இந்த உலகம் அல்ல இது போன்று பத்து உலகம் என்றாலும் நம்மை பாதுகாக்க முடியாது மூமின்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல பயப்பட்டால் அவர்கள் மூமின்கள் அல்ல எனவே சோதர்களே பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான் மூடி வைக்கிறார்கள் அடைக்கி வைக்கிறார்கள் உள்ளே வைக்கிறார்கள் யாரை எதை உள்ளே வைக்க வேண்டுமோ அதை உள்ளே தான் வைக்க வேண்டும் அதை வெளியே வைக்க முடியுமா சோதர்களே யாராவது கை வெளியே இருக்கிறது கை வெளியே இருக்கிறது தொப்புள் கேட்கிறது என்ன மட்டும் ஏன் உள்ள வச்சிருக்கிறேன் கை வெளியே இருக்கு இருக்குங்களா விரல் எல்லாம் வெளியே இருக்கு இப்ப நம்ம நம்ம தொப்புள் கேட்குது உன் கையில் இருக்கிற விரலும் உன் உடம்புல இருக்கிற தொப்புளும் ரெண்டு சமந்தானே ஏன் என்ன மட்டும் உள்ள மூடி வச்சிருக்கிற என்னை வெளியே விடு விடலாமா விடுமா சோதரர்களே சரி இதே போல இந்த பேனா கேட்கிறது என்ன மட்டும் ஏன் மூடி மூடி வச்சிருக்கிறேன் பேனா முடிச்சா வச்சிருக்கிறான் ஏன் மூடி வச்சிருக்கேன்னு கேட்டா அட கூடு கட்டவனா இது மூடி வைக்கிற வஸ்து இது இது இப்படி தொடர்ந்து இதை தனியா இதை தனியா வச்சா மூடி பேனாவா இது இதே மாதிரிதான் ஆணும் பெண்ணும் இப்படித்தான் இருக்கணும் மூடித்தான் இருக்கணும் இதை போய் ஏன் மூடி வச்சிருக்கேன் கேட்டா நீ முட்டாள் சோதரர்கள் உலகத்துக்கு புரியவில்லை எதற்கு பெயர் சமம் எதற்கு பெயர் உரிமை எதற்கு பெயர் சமத்துவம் எதற்கு பெயர் சகோதரத்துவம் ஏதோ இவர்களாக ஒரு நினைத்துக் கொண்டு இன்னும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள் ஆண் பெண் சமமாக பழகியும் கொள்ளலாம் என்ன வேண்டுமானாலும் இஷ்டப்பட்டால் செய்து கொள்ளலாம் அந்நிய ஒரு வாலிப பெண்ணோடு இவன் பழகி கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு ஆனா அவன் சொல்ல ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு செஞ்சா விபச்சாரம் இல்லையா ஆஹா அந்நிய பெண்ணோடு இஷ்டப்பட்டு செஞ்ச விபச்சாரம் இல்லையா மனைவி பார்த்தேன்னு சொன்னான் அவளுக்கு அவளுக்கு அந்த நேரத்தில் இஷ்டம் இல்லை கணவன் அவளை நிர்பந்தப்படுத்தி அவளோடு உடலுறவு கொண்டான் அவ கோர்ட்ல கேஸ் போட்டா செல்லும் என்ன விபச்சாரம் செஞ்சான எப்படி இருக்கு பாத்தீங்களா இதான் வேட்டி வச்சு தலைப்பாக்கிற கதை வேட்டியை வச்சு என்னடா கேட்டா சுண்ணத்து தலைப்பா அதனால கட்டிக்கிட்டு தொழுதான் கைலிய வச்சு தலைப்பா கட்டிக்கிட்டு தொழுகிறாங்க ஒருத்தன் வந்து அச்சோ ஸ்டோஃபுல்லா இப்படி சொல்லுகிறா இது கலப்பா சுண்ணத்துனா இங்க போகுது அடியில் ஆத்து காத்துல பறந்து சோதனை இந்த உலகத்துடைய நிலைக்கு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக எனவே தைரியமாக சோதர்களே நான் இதுவெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் எங்கே போய் முடிவார்கள் தெரியாது ஆனால் உலகம் என்று புரிந்து கொண்டிருக்கிறது நாம் போகிற பாதை தவறான பாதை சோதர்களே நாம் போகிற பாதை தவறான பாதை சூரத்தல் பாத்தியா ஒவ்வொரு தொழுகையும் கட்டாயம் ஓதி ஆகணும் ஒவ்வொரு தொழுகையும் கட்டாயம் ஓதி ஆகணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் கட்டாயம் ஓதி ஆகணும் பரதாகட்டும் சுண்ணத்தாகட்டும் முஸ்தாப்பாகட்டும் நபலாகட்டும் தஹஜிதாகட்டும் இஷ்ராக்காகட்டும் ஜனாசாவாகட்டும் எல்லா தொழுகையிலும் சூரத்தில் பாத்தியா ஓதணும் சூரத்தில் பாத்தியாவுடைய சாராம்சம் என்ன சோதரர்களே நேரான பாதை எங்களுக்கு காட்டு நேரான பாதை எங்களுக்கு காட்டு இன்னைக்கு உலகம் நேரான பாதையில போகல தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய ஆசைப்படி தங்களுடைய இச்சைப்படி தங்களுடைய மனோ இருப்புப்படி தவறான பாதையில போயிட்டு முட்டி மோதிக்கொண்டு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உலகம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது உலகம் பேராட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே எழுந்திருங்கள் உலகத்துக்கு நேரான பாதை அல்ல காட்டிய பாதை தான் நேரான பாதை என்று சொல்லுவதற்காக நாலு மாசம் நாற்பது நாள் சோதர்களே தமிழில் ஒண்ணு ஒரு பெரிய தத்துவம் இல்லை தமிழில் ஒண்ணு பெரிய தத்துவம் இல்லை நம்ம தத்துவம் எழுதிட்டு போகல தத்துவம் தத்துவ யானிகளிடத்தை கேளுங்கள் பெரிய பெரிய மசாலாக்கள் கருத்தை கேளுங்கள் நாம தமிழிகள் சொல்றதுதான் அல்ல சொன்னபடி நடந்தா தான் நேரான வழி கிடைக்கும் ரசூல் சொன்னபடி நடந்தா தான் நேரான வழி கிடைக்கும் அதுக்கு மாத்தமாக நீங்க எது செய்தாலும் சரி அது கடைசியிலே பெரிய சஞ்சலத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன் மண் ஆரதான் திகிரி பைநலகு ஆயுஷத்து நன்கா யார் என்னுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழ்வார்களோ என்னுடைய திக்கரை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு சஞ்சலமிக்க வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை கிட்டுமையான வாழ்க்கை பினாற்றுகிற வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் நிம்மதியற்ற நிலைதான் இருக்கும் என்பது அல்லாஹருடைய கூற்று இன்றைக்கு அமெரிக்கா அதற்கு ஆதாரம் இங்கிலாந்து அதற்கு ஆதாரம் ஜெர்மனி அதற்கு ஆதாரம் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதற்கு ஆதாரம் கிழக்கு பாகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதற்கு ஆதாரம் எல்லாம் செய்து பார்க்கிறார்கள் எல்லா பாவம் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை அல்லாஹ் பாவத்தில் நிம்மதி வைக்கவில்லை சோதர்களே எங்க இல்லையோ அங்க தேடினா கிடைக்குமா மணிப்பரசன பணமே வைக்கல தேன்னா கிடைக்குமா வச்ச இடத்துல தேர்ன கிடைக்கும் இருக்கிற இடத்துல தேர்ன கிடைக்கும் அதை விட்டுட்டு வெறுங்கியா தேர்ன கிடைக்கவே கிடைக்காது உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் நேரான வழியிலே நடந்தால் நேரான வழி என்பது இன்ன தீன அண்டல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் தான் நேரான வழி அந்த வழியிலே நடந்தால் தான் மனித இனத்துக்கு வெற்றி கிடைக்குமே தவிர இந்த உலகத்திலும் நிம்மதி கிடைக்குமே தவிர அதற்கு மாறாக எந்த வழியிலே நடந்தாலும் மனிதன் தோற்றுத்தான் போவான் என்பதை புரிந்து கொண்டு நண்பர்களே பல முக்கிய விஷயங்கள் இதுக்கு பின்னால் நான் சுருக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப பாருங்க யாருடைய மனசரே நான் உலகம் பூராவும் போய் இப்ப போறது பக்கத்திடமா இருக்கா நான் உலகம் பூரா போய் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தாக்குவதற்காக என்னுடைய நேரத்தை கொடுத்து என்னுடைய பணத்தை செலவு செய்து நான் வேலை செய்யுவேன் அதற்கு நான் தயார் என்று சொல்லுங்கள் பிறகு இன்ஷா அல்லா எப்ப போவீங்க என்னங்கிறத நம்ம தருத்தி செய்து கொள்வோம் தைரியம் அல்லா தாவத்துடைய வேலையிலே உனக்காக வேண்டி உன்னுடைய பொருத்தத்தை தேடி ஈடுபட தௌபீக் தருவாயாக ரஹ்மானே இந்த மிஸ்கினுடைய தாவை உன்னுடைய கிருவை கொண்டு கபூல் செய்து ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلي على النبي وسلم عليه وعلى آله وصحبه ஹுசைனியா கேசட் சங்கர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷகித் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாவின் புதிய புடைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five